திருச்சிற்றம்பலம் பண் பழந்தக்க ராகம் ஸ்தலம் திருப்பழனம் திருச்சிற்றம்பலம் சொன்மாலை பயில்கின்ற கோயிலினங்கள் சொல்லிரே பன்மாலை வரிவண்டு பண்மிழற்றும் பழனத்தான் முன்மாலை நகு திங்கள் மகள் விளங்க மோடி சென்னி பொன்மாலை மார்பன் என் புதுநலமுன் திகழ்வானோ கண்டகங்காள் முண்டகங்காள் கைதை காள் நெய்தல் காள் பண்டரங்க வேடத்தான் பாட்டோவ பழனத்தான் வண்டோலான் தடமூழ்கே மற்றவனின் தளிர் வண்ணம் கொண்ட நாள் தான் அறிவான் குறிகொள்ளா தொழிவானோ மனை காஞ்சி இளங்குருகே மறந்தாயோ மத மதமுகத்த பனை கைமா உரி போர்த்தான் பலர் பாடும் பழனத்தான் நினைக்கின்ற நினைப்பெல்லாம் உரையாயோ நிகழ்வண்டே சுனை குவளை மலர் கண்டாள் சோற்றுதாய் சோர்வாளோ புதியையாயினியையாம் பொந்தென்றால் புறங்காடு பதியாவதிதுவென்று பலர் பாடும் பழனத்தான் மதியாதார் வேள்வி தன்னை மதி தீட்ட மதி கங்கை விதியாளன் என்னுயிர் மேல் விளையாடல் விடுத்தானோ மண் பொருந்தி வாழ்பவர்க்கும் மாதீர்த்த வேதியர்க்கும் விண் பொருந்து தேவர்க்கும் விடு பெறாய் நின்றானை பண் பொருந்த இசை பாடும் பழனம் சிறப்பு கற்பனை என் கண் பொருந்தும் போழ்த்தூ கைவிட நான் கடவேனோ பொங்கோதமால் கடலில் புறம் புறம் போயிரை தேரோ செங்கால் வெண்மடனாராய் செயற்படுபதறியே நானங்கோல வளைக்க வந்தான் அணி பொழில் சொல் பழன தான் தங்கோல நறுகொன்றை தருளாதொழிவானோ துணையார முயங்கி போய் துறை சேரும் மடனாராய் பணையார வாரத்தான் பாட்டோவ பழனத்தான் கணையார இரு இருவிசும்பேர் கடியரணம் பொடி செய்த இணையார மார்பன் என் எழினல முந்திகழ்வானோ கூவை வாய்மணிவரின்றே கொழித்தோடம் காவிரி பூம்பாவை வாய் முத்திலங்க பாய்தாடும் பழன தான் கோவை வாய்மலை மகள் கோன் கொல்லேற்றின் கொடியாடை பூவை கால் மழலை காள் புகாத பொழுதுளதே புள்ளிமான் பொரியரவம் புள்ளிமான் பொரியரவம் பொள்ளுயர்ந்தான் மணினாக பள்ளியான் தொழுதேத்த இருக்கின்ற பழன தானுள்ளோவார் வினை தீர்க்கும் என்றுரைப்பர் உலகெல்லாம் கள்ளியே நான் இவர்க்கென் கனவளையும் கடவேனோ வஞ்சித்தன் வளை கவர்ந்தான் வாரானேயாயிடினாம் பஞ்சி கார்ச்சிரகன்னம் பறந்தார்க்கும் பழன தானஞ்சி போய் களி மெல்லிய அழலோம்பொம்ம பூதி குஞ்சி பூவாய் நின்ற செவடியாய் கோடியே சுவாமி ஆபத் சகாயர் அம்பாள் பெரியநாயகி அம்மை திருச்சிற்றம்பலம்